அதே மாதிரி சாரஸ் கொடுத்துட்டார் கொடுத்த உடனே சித்த பகவான் முடிச்சு பரமேஸ்வரனா தோற்றம் பண்றாரு அப்போ அப்போ சிஷ்யெல்லாம் கூட இருந்து எல்லாரும் வீட்டையும் விட்டாரு சொல்லி எழுதிச்சிருந்தார் அவர் சொல்லியிருக்காரு ஒன்றரை மணி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மாத்தா ஒரு பவுடரை கையில் ஊற்றிட்டு அதை குடும்பம் ஜலத்துல கலக்கி உடனே அந்த பைத்தியம் தெரிஞ்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தாள் அவெல்லாம் நல்ல சிஷ்யா அதனால உடனே அந்த பவுடரை கலக்கி உடனே யாரும் உடனே கொடுத்தாள் அவருக்கு கவனம் நீங்க போச்சு அந்த ஊமத்தங்காய் காத்த நான் என்ன சொன்னீங்களா பார்த்தா பரமேஸ்வரனை பற்றி ஸ்தோத்திரம் சொன்னாலா இனிமே என்னை பத்தி எனக்கு பயம் இல்லைங்களா இத்தனை மதகிரியான வஸ்துவை பானம் பண்ண போது நீ எழுதி போகாம பரமேஸ்வரன் தெய்வத்தனா அதுக்கே இனிமே எனக்கு யமபயம் இல்லைன்னு காலா வஸ்து லோகத்துல பயம் இல்லைன்னு காலா சொல்லுவார் அது மாதிரி சிலவனுக்கு பயம் இருக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ அப்படி நினைச்சவன் இந்த மதகிரியான வஸ்து சாமிப்பாரா அக்கா ரொம்ப பெருந்த புக்களை பண்ணிக்குவார் மனசரியான வஸ்துக்களை அவங்க சித்தத்துல பிரமத்தை கூட ஒண்ணு பண்ணிக்குவார் அகாரியகரணாத்தீதாதி செய்ய வேண்டியது செய்யாது போனா நாம் என்னமாயிடுவோம்னு பயந்துருக்கானே அவன் போய் மதகரியான வஸ்துக்களை சாப்பிடப்படாதான் இத்தனை மாதிரி கூடுமா அவனுக்கு பண்ணின யோசனை வெளியில போயிடுமோன்னு கவலை உள்ளவன் மனசரியான வஸ்துவை சாப்பிடக்கூடாதான் சாப்பிட்டா இவனே சொல்லிவிடுவோம் எங்க வஜனம் பண்ணது புறத்தாட்ட மதாயினேதேவரித்தானாம் ஏதைவ சதாந்தமா சில மதங்கள் மூணு நாள் நாலு மதம் என்ன நாள் படிப்பு இருக்குங்கிற ஒரு திமிழ் மனம் இருக்குங்கிற திமிழ் மதம் கொழுப்பு நாள் பெரிய குலத்தில் பிறந்தோங்கிற கொழுப்பு மதாயே தேவரித்தார் இதெல்லாம் மூக்கிரிகளுக்கு மதத்தை கொடுக்குமா அகங்காரத்தை கொடுக்குமா சாதுக்குளுக்கு என்ன பண்ணோம்னா பண படி படிப்போ பணமோ திருக்குளத்தில் சிறந்த பிறவையோ இதெல்லாம் சாதுக்களுக்கு என்ன அடக்கத்தை கொடுக்குமா மதங்கிறத திருப்பி வாசிக்கணும்னால் கே கொழுப்பு அந்த மதங்கிறத திருப்பி வாசிச்சா தமனாகும் அடக்கம் நத்தம் தமம்னா அடக்கத்தை கொடுக்குமா மதமானது திரும்பி மாறி போடுவான் சாதுக்களுக்கு வித்யா மதோ தனமதா ेवलिप्तानाम् एष एव सताम् दमाः सन्तो विगन्धिता एष एव सताम् दमाः மன்யந்தே சந்தமாந்தே சந்தமாத்மானம் असन्तमपि विष्णु असन्तमपि विष्णुतम् असन्तोऽभ्यर्थिता சரத்ரீஹி சாதுக்கள் பூக்கிரிகளை கொஞ்சம் பூஜை பண்ணி கௌரவிச்சு விட்டா உடனே என்ன நினைப்பேன் தெரியுமா பரமசிறந்தவனாய் தன்ன ரொம்ப பெரியவனா நினைச்சு ஒருவனாம் மன்யந்தே சந்தமாத்மானம் அசந்தமதி விஷ்ணுகம் அசந்தமதி அசத்து அவனுக்கே தெரியும் தன்னை அப்படி செஞ்சாலும் கூட தன்னை பெரும் பண்டிதனாக விஷ்ணுதம் சர்வசாஸ்திரசாரங்களிலே நல்கிவிட்டதானே பராம் ஜாஷ்வா சொல்லி பிறகு திருத்தாவுடனே மறுநாளைக்கு அவரை நமஸ்காரம் பண்ணம் நினைப்பவன் சன்னியாசியே சன்னியாசிங்க சாட்சிவாள் நீங்க பெரியவாள் இவங்க வரணும்னு சொல்லிட்டு உடனே அவர் நம்ம நமஸ்காரம் பண்ண நினைக்கப்படுவனான் அப்படி தோணி போடுவான் அசத்துக்களை அந்த புத்தகத்தை எப்படி சொல்லுவோம் தப்பான முறையில தர்மத்தை சொல்லப்படாது நாராமந்த ஹம்சம் பிரதத்யாதௌரசாய வித்வான்யத்யாத்ரியந்தனம் द्वयोर्विवदतोराजन्मे பிரஷ்னம் சத்தியம் யதாவதேஷ்ணம் சத்தியம் யதாவதே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ சத்தியமாதாத சொல்லணும் அதுல புள்ளைக்காக மாற்றி சொல்லக்கூடாது புள்ளை இடத்துல இருக்கிற அன்புக்காக சொத்தை வேணா கொடுக்கலாம் உண்மை வேண்டுமானாலும் கொடுத்துக்கலாம் தர்மத்தை தப்பி சொல்லிவிடக்கூடாது பிள்ளைக்காக श्रेष्ठोर्ध्वम् तु கேட்கும்போது பிள்ளைக்காக தப்பா சொல்லிட்டானே அந்த சபைக்கு தலைவனா இருக்கானே അവൻ പാതി പാപത്തെ അവൻ അടഞ്ഞു വിടുവനാം ശ്രേഷ്ഠോർധ്വംസുഹരേത്തേ പുണ്യം വന്നിருக்கானே அவங்கிட்ட கால் கொண்டு போகுமாம் சபையில கேட்டுருக்காளே அவளுக்கு கால் பங்காம் இப்படி ஒரு பங்கும் தெரிஞ்சு போறோம் தப்பு பண்ண பிரம்மஹத்தி பண்ண பையன் ஒருத்தன் வந்திருக்கான் சபையில அவனை பத்தி அவன் பிரம்மஹத்தி பண்ணிருக்கான் இது பாபமா இதுக்கு ஏதாவது தண்டனை உண்டானு காட்டா அது பாதகம் இல்லை ஒருத்தர் அந்த பாபத்துல இவர் பாதி சபைக்கு தலைவராக உட்காந்துருக்காரு அவர் பாதி அடைவன் அவன் கால் பங்காடு இவன் பிரம்மஹத்தி பண்ணினவன் கால் பங்க சபையில கேட்டு இருந்தவாள் அடைவாராம் எந்த இடத்தில் தப்பு பண்றவனை தப்பன் என்று சொல்லலையோ அந்த பாபத்தை சபையில் இருக்கிறவர்கள் அடைகிறார்களாம் அனேனா பவதி தர்மத்தை சொல்லி தப்பத்தை தப்புன்னு சொல்லி நல்லத்த நல்லதுன்னு சொன்னா கேட்கிற வாழ்க்கை ஏதாவது பாபம் இருந்தாலும் போடுவான் சபைக்கு தலைவனா இருக்கிறவனுக்கு ஏதாவது பாபம் இருந்தாலும் போடுவான் தர்மத்தை காட்டுறதுனால ஆகினால தர்மத்தை தர்மமா தான் சொல்லணும் அதர்மத்தை அதர்மம் தான் சொல்லணும் பிரகலாதம் உடனே காட்டார் இந்த அம்சத்தை ஏதோ தெரியா தனத்தினாலேயோ இல்லை பிள்ளைங்கிற ஆசையினாலேயோ ஏதாவது பொய்யாக பையனிடத்தில் இருக்கிற அன்பினாலேயோ அல்லது தெரியாத்தனத்தினாலேயோ பொய்யாக சொல்லிவிட்டானேயான ஒரு கட்சியில் இருக்கிற அன்பினாலே அப்படி ஏதாவது தப்பா அவனுக்கு என்ன வந்து பையன் பிராமணன் தப்பு பிராமணன் தப்பு பையன் சொன்னது அதனால என்ன ஒன்று விடும் அப்படி சொன்னவனுக்குன்னு காட்டார் பிரகலாதன் எப்படிப்பட்ட துக்கம் அவனுக்கு சாஸ்வதமா வரும் தெரியுமா அது அம்சம் அதுக்கு அழகான இந்த ஆள் குடிக்கிறதா ஆச்சரியமா ஒருவன் பத்துட்டு நான் மெட்ராஸுக்கு போயிட்டு வரேன் ஒரு மாசம் சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை போனான் அந்த அம்மா தனக்கு புடவையும் கிடையாது வயது அக்கினி வாங்கிட்டு வர போறான்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இருபத்தி ஒன்பது நாள் முப்பது நாள்னு வாகன பார்த்துட்டு இருக்கா அந்த பையன் ஏன்னு கார்ல வரான் கார்ல வரும்போது பக்கத்துல இன்னொருத்தி உட்காந்து இருக்கான் அந்த அருள் காட்டா பிள்ளையா கல்யாணம் பண்ணின்னு வந்தேன்னு இறங்குறான் உள்ள வரபோது அப்போ அந்த மூத்தாள் ராத்திரி எத்தனை அழுக அழுகுறப்போ அத்தனை அழுக இந்த மாதிரி தப்பி செய்யவும் ஜென்ம மூக்கு அது வந்தார் அது மாதிரி கஷ்டப்பட்ட அம்மாவை கேட்டா தான் புரிய முடியும் புருஷாளுக்கு என்ன பத்தி யாம் ராத்திரி மதிலாத்திரி சுத்து போனவன் ராத்திரி போய் எப்படி அழுவனோ கொஞ்சம் அழுவணும் சூதாட்டத்துல சொத்தெல்லாம் போய் ஆம்படியாக இருக்கிற நகையெல்லாம் கட்டி வச்சு இவளையெல்லாம் கட்டி அவளை பறக்க விட்டு முழுக்க போய் நாளை காலம்புற என்ன பண்ண போறோம் அடிச்சு ஒன்னே இருக்காடுவா வைக்கிறது ராத்திரி அவன் அழுவனே அந்த துக்கம் வருமானம் தப்பாக தர்மம் சொன்னவனுக்கு ராத்திரி நூறு படி பட்டம் படி மூட்டை அருகே பிளாக் மார்க்கெட்ல விற்பதற்காக குறுக்கு வழியாவை இல்ல காலை எட்டு மணிக்கு தூக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு கொண்டு நூறு ரூபாய்க்கு வாய்ந்த மூட்டை இரநூறு ரூபாய்க்கு விட்டான் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் அந்த தூக்கி வந்த சிரமம் ராத்திரியெல்லாம் அவன் உடம்பெல்லாம் வலிக்குமா அவன் ராத்திரி என்ன கழிப்பு தெளிக்கணும் அந்த நகரத்தினுடைய கடுமை கொண்டு வலிக்குமா அவன் எத்தனை பாடுபட்டு தெளிக்கணும் அப்படி தர்மத்தை மாற்றி பேசினவன் தவிப்பந்தாய் ரெண்டு சாதம் வந்துட்டு உன்ன பண்ண போறாதான்னு கேப்பார் அதனால நான் ரொம்ப சோபதான் வேகாரம் அப்ப என்ன தோணுறீங்களோ இன்னமும் நீங்க வேகாரமான ஒண்ணு பண்ணா போகணும்னா இந்த நாள்ல ஒண்ணு பண்றதே கஷ்டமா இருக்கு சொல்லப்படாது ரெண்டும் தான் பண்ணணும் சோம்பிட்டு பண்ணி உங்களுக்கு செலவு செலவு சொல்றீங்கன்னா உத்தரவு பண்ணி பண்ணுங்க நம்ம சமயம் கேட்டா நான் ரெண்டுக்கும் ஸ்நானம் பண்ற வரைக்கும் ஒன்று பண்ணா கூட பாதம் இல்லையே சாதத்தை விடாம நீங்க பண்றேடே இல்லை பண்ணம்னா பண்ணி பண்ணிதான் வயசாகிட்டு முடியல என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு நம்ம தர்மம் என்ன பண்ணாங்க நீங்க ரெண்டு சாதம் பண்றது ஒரு நாளைக்கு ரெண்டு சாதம் இருந்தா பண்றதுண்டா வாண்டாமல் ஒருத்தர் சொல்லாமோ பண்ணணும்னு சொல்லி சொல்லணும் நமக்கு அவரிடத்துல இருக்கிற அன்புனாலேயோ அல்லது அவருடைய வார்த்தைக்குனாலேயோ கூட சொன்னாலும் அவர் விட மாட்டேன் நாம் சொல்லலாமோ அப்படி சொல்ல அவருக்கு கூட தட்டுக்கிடுங்க ஓ சொல்லலாமோனா அது கூட தோணலாமோ மனசுல நான் தெரிஞ்ச மாசம் சொல்லணும் என்ன பண்ணுங்க பயப்படாது கர்மத்தை எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும் கொடுத்து அதை வங்கியவன் வேண்டாமன்னு மாற்றி சொல்லப்பாரு நகரே பிரதி நகரே பிரதிருத்த கவி மட்டுமில்லை தர்மத்தை மாற்றி பேசணும் இன்னும் எப்படி துக்கத்தை அனுபவிப்பன் தெரியுமா பதினாயிரம் பேர்களுக்கு ராஜா அண்ணம் போடுறேன் நல்ல லாடு ஜிலோபியோட அண்ணம் போடுறாரு உள்ளே எல்லாரும் போய் சாப்பிட்டு வராள் அங்கே உள்ள விடுறவன் உள்ள விடுறவனுக்கு வேண்டாத ஒருத்தர் சாப்பிட வந்திருக்கார் வாசல்ல நீ உள்ள போகப்படாதுங்கிறான் ராஜாவா வந்து உள்ள விடுவதுவன் அங்க ஒரு பயணம் சம்பளம் இருக்கு இவனுக்கு வேண்டாத உனக்கு சாப்பிட விடுவான் உனக்கு இப்ப இல்லை சாப்பாடு உம்மன் வேலையை நான் போறேன்னு உள்ள உங்கள்கிட்ட போய் சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லை மூணு வண்டி நாலு வண்டி சாப்பிட்டு வருவானா இந்த வாசல்ல பசியோட நிற்கிறானே அவனுக்கு வேண்டாதவன் தான் உள்ள சாப்பிட்டு வந்து இவனை பிரயாசம் பண்ணுவான அப்போ இந்த வாசல்ல இல்லாம தன்னை பிடிச்சி தள்ளி வேண்டாதவன் உன்னை பார்த்து பரிகாரம் பண்ணி சாப்பிட்டு போகும்போது வேப்பம் மட்டும் கையெலம்ப போறானே அதை பார்த்து இந்த வாசல்ல தவித்துக்குள்ள எப்படி துக்கப்படுறானோ அப்படி துக்கப்படுவனால் தர்மத்தை மாற்றி பேசினான் नगरे नगरे प्रतिरुद्धत्तन्मे बहिर्द्वारे बहिर्द्वारे बुभुक्षितः தாங்காம இருக்கிறான் அவன் உள்ள கூப்பிடாதீங்கன்னா என்ன சொல்றேன் அன்னைக்கு என்ன சொன்னேன் அன்னைக்கு உள்ள ஒரு நான் காட்டேனே கூட்டம் கூட்டமா போக்கிச்சாட்டீங்களா சாப்பிட்டு இருந்து பரியாசம் பண்றான் வாசல்ல வந்து இந்த பசிச்சு பசிச்சோல் அவன் மனசை நீங்கி கண்டேன்னு அப்படி ஜனம் சுற்றும் அது மாதிரி இந்த குருதத்தா இருக்கானே தர்மத்தை மாற்றி பேசினவன் அப்படி கஷ்டப்படுவான் அவன் வாழ்நாள் முக்கிய पञ्चपश्वनृते हन्ति पञ्चपश्वनृते हन्ति दशहन्ति गवानृते शतमशतमश्वानृते हन्ति सहस्रम् पुरुषानृते பஞ்சபஸ்வனே ஹந்தி ஒரு பசு மாட்டுக்காக பொய் சொல்லிவிடுவார் பொய்ச்சாச்சிருக்கும் பொய் சொல்லிவிடுவார் எங்காத்து மாடு நாம் பத்து நாள் ராத்திரம் வந்து எங்கேயாவது வாசல்ல திருட்டு மாடு வந்திருக்கும் உள்ள நோண்டிருக்கேன் கொட்டுள்ள கட்டி போட்டுவோம் பையனமா கலந்து சாப்பிட்டு இருப்பான் சொத்துக்காரன் பையனா கழிச்சங்கை வந்து காப்பான் கோர்ட்டுக்கு வந்து குதிப்பான் எம் விஷமாடுதான் போய் பொய் சொல்லுவான் அப்படி சொன்னா என்ன அப்பா இல்ல தாத்தா தாத்தாவுடைய அப்பா தாத்தா அந்த தாத்தாவுடைய அப்பா ஒரு அஞ்சு பேர்கள் பித்ருலோகத்திலேயும் நரகத்துல வந்து அழுவானா இந்த பிள்ளையை கட்டணும் பஞ்சபஸ்வருத்தே ஹந்தி அதாவது ஆட்டுக்கு பொய் சொன்னோன்னு முதல்ல சொன்னது பசுன்னா ஆடுன்னு அர்த்தம் பசு மாட்டுக்காக பொய் சொன்னார்னா ஒருத்தன் எங்காட்டு மாடுன்னு சொல்லிவிட்டு வந்த ஒரு வந்த மாட்டை கட்டி போட்டுருவான் உள்ளே அவன் என்ன பத்து திருக்களை நரகத்துல விழ முடியாமடி அந்தன் குலத்தில் உள்ள பெரியோர்களை ஜாத்தியஸ்வம் திவ்யமான குதிரைக்காக போய் சொல்லிவிடுவான் கோர்ட்ல போய் அதனால வாழ்ந்த கோட்டோ ஒட்டோ பத்து பேர்ல கூப்பிட்டு அவன் சொல்லுவான் என் குதிரையும் சொல்லுவான் இல்லை என் குதிரை புரியும் வித்து காட்டுவான் அப்படின்னா என்ன சதமஸ்வாமிகள் இவன் வம்சத்தில் உள்ள பிதற்கெல்லாம் நரகம் போடுவாளாம் சஹசிரம் சஹசிரம் ஒரு மனுஷனுக்காக புரிஞ்சுட்டான் அவன் ஒரு மனுஷன் விஷயத்துக்காக புரிஞ்சுட்டு அப்படி சொல்லிட்டானே யாரா என்ன தெரியுமா சஹசிரம் ஆயிரம் பிதுக்களத்தன் பரம்பரையில் அப்படியே பிதலோகத்திலேருந்து கீழ் தள்ளி தங்கத்துக்காக போய் சொல்லுவன் ஒரு பெரிய தங்க நகை கையெட்டு ஒரு உழுந்து போன் பொறுத்தா இருக்கு ஏதாவது ரோட்ல கிடந்தது ரோட்ல வந்து சுட்டு கொடுப்பான் இது பண்ணி போடுவான் பொய்யாக அப்படி போய் சொல்லிவிட்டானே என்ன ஆகும் நாள் முன்னாடி இதுக்கு முன்னாடி பித்ரலோகம் போனவாள் இன்னமே இவன் வம்சத்துல பிறக்க போறவாள் ரெண்டு ரெண்டு கோஷ்டியும் நரகத்தில் விழும்படி அப்படி என்னது சொல்லி போய் சூட்டு கொடுத்து பத்து பேர்ல சாட்சி தயார் பண்ணி சொல்லி வச்சு தன்னதாக ஜெயிச்சு முழுவன் அப்படி பொய் சொல்லி ஜெயிக்கின்றானே என்ன இவருடைய குடும்பம் பிறந்தவாள் பிறக்காதவாள் தன்னுடைய சம்சாரத்தினுடைய குடும்பம் தன்னுடைய மாதாமகனுடைய குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து நரகத்தில் விரும்பியா பண்ணிட்டு வந்தாள் அதனால பூமிக்காக பொய் சொல்லாதேன்னு சத்ராசனை பார்த்து இதுவும் இப்ப சொல்றதெல்லாம் பூமிக்காக பொய் சொல்றேன் பதிமூணு வருஷம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லாதே பாண்டவாளுடைய சொல்லக்கூடும் நீ சேமமா எடுக்கலாம் பாண்டவாள் மகாத்மாக்கள் அவ தர்மத்துக்காக இருந்து பதிமூன்று வருஷம் காட்டில் இருக்காள் பகவத் அனுகிரகம் இருக்கு பாண்டவர்களுக்கு சர்வேஸ்வரன் ரசித்து விடுவாள் இன்னும் கேமத்தை அடையலாம் தர்மபுத்தன் ராஜாவா பண்ணி துரியோகன் கைத்த காட்டாது உன் அவன் நிந்திக்க வந்தா தர்மபுத்தர் ராஜாவா இருந்தா பீமன் வந்து இருப்பான் பக்கத்துல உனக்கு ஒரு கவலை இல்லைன்னு இது பெரிய பரமோபதேசம் பண்ணினேன் சீனிகரித்தன் இந்த தினமும் ஆமா ஏகாட்சி எல்லாரும் ரொம்ப நாயகம் ஆயிடுச்சு ஆனா ராமநாமா சொல்லாமலும் போகக்கூடாது ராமநாமாவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எல்லாரும் சொல்லணும் சீதாபதே ஸ்ரீராம ராம ராம ராம ராம ராம ராம ராம வாழ்க்கை மகா புண்ணிய காலம் யாரால எப்படி எப்படி அந்த புண்ணியத்தை சம்பாதிக்க முடியுமோ அப்படின்னா சம்பாதிக்கணும் பரமாத்மா சர்வேஸ்வரன் லோகானுகிரகார்த்தம் பௌருஷமான திவ்யோகங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு நம்ம எல்லாம் ரட்சிக்க வேண்டிய நம்ம போல ஒரு மனிதனாய் பூலோகத்துல ஜென்மாசமம் மானுஷம்னு மனுஷ ஜென்மா வந்து அடைஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் கிருஷ்ணாவதாரம் செய்து பூலோகத்துல வசிச்சாள் இந்த நூத்தி இருபத்தஞ்சு வருஷமும் சாது சம்ரட்சணமும் துஷ்ட நிகிரகமும் தான் பகவான் பண்ணின காரியம் நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் பகவான் கிருஷ்ணன் வசிச்சது ராமாவதாரத்தில் பதினோராயிரம் வருஷம் பூலோகத்தில் வசித்தாள் அது யுகம் இது துவாபர யுகம் சுவாமி புறப்பட்டு போனோடனே கலி வந்துட்டார் இந்த கோரமான கலியில பகவத்குணமும் சாதுக்களும் பகவன் நாம கீர்த்தனமும் தான் மார்க்கம் விட்டால் நமக்கெல்லாம் ரட்சகம் அது தவிர வேறு ரட்சகம் இல்லை பகவானையும் பாகவதர்களையும் பகவத் குணத்தையும் பகவன் நாமோச்சாரணமும் இதெல்லாம் நம்ம பாதுகாக்குமாம் கலியிலே பாக்கி கிருத்தயுகத்துல இது மாதிரி ஒரு மணி ரெண்டு மணி பாரதம் கேட்டுக்கிட்டு புண்ணியத்தை சம்பாதிக்க முடியாது அது கரெக்டா தியான யோகத்தால அபியசிச்சு சமாதி நிலையை அடைஞ்சாத்தான் புண்ணியத்தை அடைய முடியும் பாபத்தை போக்கிக்க முடியும் இந்த கலிக்காக தனியா அனுகிரகம் பண்ணிட்டால் என்ன கலியில பகவானத்தம் இருக்கான்னு நினைக்கிறவனே குறைச்சல் அதை நினைச்சு கேட்கிறவாள் இன்னும் குறைச்சல் அது அப்படியே ரொம்ப சாரதரமாய் உள்ளவாள் தான் இங்க வருவாள் தேவனா இப்ப புதுக்கோட்டை முழுக்க இங்க பாரதம் கேட்க வந்தா இங்க குலபதி பாரதியா ஸ்கூல்ல இன்னும் கட்டணமா திருஷா கட்டணம் போறாது அது அப்படி ரொம்ப சாரமாத்தான் வருவாள் கலியாகினாலே பிரவருத்தி குறைச்சலாத்தான் இருக்கும் மந்தா சுமந்த மந்த பாக்யா மந்தபாகியுபத்ருதாக இதை கேட்கணும்னு எண்ணம் உள்ளவர்களுக்கு கூட எத்தனையோ உபதிரவங்கள் வரவிட்டாம பண்ணுமா பாக்யமும் குறைச்சலா இருக்குமாம் கேட்பதற்குள்ள பாக்யமும் மந்த பாக்யா மந்தபாகியுபத்ருதாக புத்தியிலையும் மாந்தியம் இருக்குமா என்ன பாரதம் கேட்டா என்னவா நாம் கஷேமத்தடைவோம் நினைச்சிருந்தேன் அதுக்கு தகுந்த பாக்கியமும் இருக்காதான் அப்படி பாக்கியம் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான உபதிரவங்கள் வந்து பரபரவர போற போது தடுத்து விடுவனாரா வந்து ஒரு அவசரமான விஷயம்னு கதை முடியல மட்டும் பேசிட்டு அப்புறம் போடுவேன் ஆகினால கலியில பெரிய பரமபாகியம் பகவத்கதாசிரமம் அதுவும் பெரிய மகேந்திகாசம் வியாசாச்சாரிகள் பண்ணது மகாகணபதி லேகனம் பண்ணது நேரு பருவத்தில் நூறு கோக்களை ஒரு முகூர்த்தம் காட்டா யோ கோஷத்தம் கனகசங்க குரம் ததாதி நூத்துக்கணக்கான பசுக்களை கன்றுகளுடன் நல்ல பசுக்களை வாங்கி தானம் பண்ணினா எத்தனை புண்ணியமோ அத்தனை புண்ணியமோ ஒரு மணி பாரதம் காட்டா ரெண்டு ரெண்டே மணி கேட்டுவிட்டா அதுலேருந்து கணக்கு பிரிக்கலாம் ராத்திரியும் வேலை செஞ்சா ஆறு ரூபா சம்பளம்னா ரிட்டையர் ஆனவங்க கூட ராத்திரி வேலைக்கு போய் சேர்றாருன்னு ராத்திரி பகல்ல வேலை செஞ்சா நாலு ரூபா ராத்திரியில வேலை செஞ்சா ஆறு ரூபா பகல்லையும் சென்று ராத்திரியும் செய்யலாம் அது மாதிரி இன்னொரு காமணி கூட எடுத்து நேற்றுக்கு புண்ணியம் கூட அப்படி பெரிய பரமானுகிரகம் பூர்வ சரித்திரம் விதுர நீதி நடந்தது இந்த விதுர நீதியை காட்ட சதராஷ்டிரம் மறுபடியும் சொல்ற பார்த்து கேட்கிறார் சமுக்தம் இது தே கிஞ்சித் வாசா விதுர வித்யதே தன்மே சுஷ்ரூஷதோ ப்ரூஹி விசித்ராணி பாஷசே அனுக்தம் எதி தே கேட்கிறார் நீங்க ஏதாவது சொல்ல வேண்டிய தர்மம் மிச்சம் இருக்கான்னு கேட்கிறார் விதுர பார்த்து நீ சொல்றதெல்லாம் விசித்திரமான இருக்குங்கிறார் அது ரொம்ப அழகா அதை கேட்கிற போதே மனசுக்கு ரம்யமாய் அனுஷ்டிக்கணும்னு அனுஷ்டான பதிவசாயியா ஆகும் மகான்கள் தர்மம் சொன்னா அதான் அதுல பெருமை விசித்திராணிகி பாஷசே பரமசித்திரமாய் அத்தியாச்சரியமாக சொல்ற இருக்காங்கள் அப்படி சொல்ல வேண்டிய தர்மங்கள்ல இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கான்னு காட்டாளாம் ததராஷ்டிரம் விதுர பார்த்து विदुरः धृतराष्ट्रकुमारोऽयम् धृतराष्ट्रकुमारो वै यः पुराणः यः पुराणः सनातनः सनत्सु जातः प्रोवाच मृत्युर्नास्तीति भारत धृतराष्ट्रकुमारो धृतराष्ट्रकुमारो वै यः पुराणः सनातनः पुराणः सनातनः सनत्सु जातः प्रोवाच मृत्युर्नास्तीति भारत அப்ப சொல்றார் விதுரர் சனத்சுஜாதம் மகா புண்ணியாத்மா சனக சனந்தன சனத்குமார சனத்சுஜாதன் நாலு பேர்கள் பிரம்மாவுடைய மானசிக புத்திராளவா மனதிலிருந்து உண்டானாள் பிரம்மா உண்டு பண்ணால் முத முதல்ல இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ற பொழுது நீங்க நாலு பேர்களும் கல்யாணம் காட்சி பண்ணிட்டு நிறைய குழந்தைகள் உண்டு பண்ணோம்னால் கல்யாணம் காட்சியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க சன்னியாசிகளா பரப்பு போறோம்னு அன்னைக்கே அவதூத்த சரியே யதாஜாத்தாளாய் சௌபீனம் கட்டல அருணாக்கையர் இடுப்புல கட்டாமலே பரப்பிட்டாள் சனகாதிகள் அதுக்கப்புறம் தான் மரீஷி பிரபதிகளை சிருஷ்டி பண்ணினால் பிரம்மான்னு சொல்லியிருக்காள் அதுல உத்தர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் அந்த சனத் சுஜாதர் முத்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காருன்னு விதுரர் சொல்லியிருக்காளா அவர் விதுரர் சொல்றார் முத்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கார் சமத்குமார சமத்குமார் சமத் முத்துவே கிடையாதாம் உலகத்தில் என்று பெரிய மகாத்மா சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட புண்ணிய குருபுருஷனுடைய வாக்குனால தர்மம் கேட்கணும் அப்படி முஸ்து இல்லைன்னு சொல்ற ஒரு வாக்கால தர்மம் கேட்டா முத்து பயம் கூட போயிடும் என்று சொன்னாலாம் வீரர் சதே குஷ்யான் சதே குஷ்யான் பிரகாஷான் சர்வான் ஹய சம்ஸ்ரயானே பிரபக்ஷதி மகாராஜ பிரபக்ஷதி மகாராஜ சர்வபுத்திமதாம் சதே குஷ்யான் பிரகாஷாம்ச்ச സർവാൻ ഹൃദയ സർവാൻ ഹൃദയ സംശയാമേ പ്രവക്ഷതി മഹാരാജ സർവബുദ്ധിമതാംബര മുഖ്യமான ധർമ്മങ്ങളെല്ലാം ചൊല്ലുവർ സമസുജാതങ്കരാർ പരമ മുഖ്യമാണ് ரொம்ப பரம ரகசியமாயும் ஒருவராலேயே அறிய முடியாத பெரிய தர்மங்களை பிரகாசமாக சொல்லுவாள் அப்படிப்பட்ட பிரபு அவர் வந்து சொல்லுவார் அவரிடத்துல நீங்க கேட்கணும் நாளாம் மிதுரர் சனாத்தன किं त्वन्न वेद तद्भूयः यन्मे ब्रूयात् सनातनः न वेद தத்பூயः तद्भूयः என்னே ப்ரூயாத் சனாதனः त्वमेव विदुरब्रूहि பிரஜாசேஷோஸ்தி चेत्तव பிரஜாசேஷோஸ்தி சேத்தவ किं त्वन्न वेद தத்பூயः तद्भूयः கேட்கிறார் திருத்தராஷ்டிரம் சனத்சுஜாத்தர் வந்து சொல்லுவார்னு சொல்றேளே அது உங்களுக்கு தெரியாதவன் காட்டார் விதுர பார்த்து கிந்தொன்ன வேத தத்பூய यन्मे ப்ரூயே ब्रूये ப்ரூயாத் சனாதன சனாதனான அந்த மகாத்மா வந்து சொல்லுவர்னு சொல்றேளே அது உமக்கு தெரியாதவன் கேட்டா திருதராஷ்டன் நீ சொன்னதிலிருந்து மிச்சமான தர்மங்களை உம்ம புத்தியினாலே அறியப்பட்டு எனக்கு சொன்ன தர்மத்திலிருந்து என்ன மிச்சம் இருக்கோ அத நீங்களே சொல்லணும்னு காட்டாராம் திருதராஷ்டன் விதுரனை பார்த்து நான் சொல்றதுக்கு அருகன் இல்லைங்கிறார் இது பரியந்தம் சொன்ன தர்மம் நான் சொல்லலாம் அது ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் அது பிரம்ம வித்யோபதேசத்துக்கு எனக்கு அருகமில்லை நான் பெற்றுக்கொள்ளலாமே தவிர்த்து அது உபதேசம் பண்ண எனக்கு அருகமில்லையாக்கம் ஆகையினாலே அதுக்கு மேல நான் சொல்லப்படாது உண்டானாம் ஷாட்கான் எடுக்கலாம் ஜட்டி சொல்ற ஜட்ஜிமெண்ட்டை அதை வெளியிடுறதுக்கு அந்த கிளாஸ் ரைட் இல்லை அது ஜட்டி தான் வெளியிடணும் அவர் வீழலாம் எழுச்சி சொல்ற போது கேட்கலாம் வீதிக்கலாம் அதை வெளியிடுவதற்கு இவருக்கு இந்த கிளாஸுக்கு ரைட் இல்லை ரைட்டு இவர் அப்படி ஏதாவது தனக்கு ரைட் இருக்குதா இவரா நினைச்சுக்கிட்டாரையான வேலை போடும் அது மாதிரி சில தர்மங்கள் ராஜதர்மம் மாதிரி இந்த வைதிகமான தர்மங்கள்ல சில முறைகள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு முறையை போய் சொல்றாள் அதை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு விதுரன் சொல்றார் ஆமா அவர் சித்ராஷ்டிரம் நமக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல சமத் சுஜாத்தர் இல்லைன்னு சொல்லல விதுரே தன்னை பத்தி சொல்லுகிறார் சூத்ரயோனாவகம் ஜாத்தோன்யத்வத்வமுத்சகேனால் நான் சொல்லப்படாது எம்பாயிட்டதை யாரு சொல்ல வேண்டுமோ வாதான் சொல்லணும் ஆத்தோன்யத்வத்வமுத்சகே குமாரஸ்ய துஜா புத்தி சாஸ்வதீமஹம் அந்த பிரம்ம அழியாத பிரம்ம வித்தை மகாத்மாவான சம்சுஜாகிருதான் அப்படிப்பட்ட மகாநடத்துல நீங்க கேட்கணும் நான் சொல்லப்படாது நான் சூத்ர யோனியில பிறந்தவன் நாளாம் இதுவர் யாரு சொல்லலாம் தெரியுமா பிரம்ம வித்தையை பிராமமான யோனியில பிறந்தவன் தான் பிராமண ஸ்திரீ நிலத்தில் பிராமணனுக்கு பிறந்தவன் அதை சொல்லலாம் பிரம்ம வித்தை அதை அவன் தான் சொல்ல வேண்டும் உமக்குதான் தெரியுமே சொன்னார் என்ன பண்ணிவிடுவாள்னா தேவதைகள் சிக்ஷிப்பாள் என்னை மனிதர்கள் சிக்ஷிக்க முடியாது மனிதனுக்கு மனிதன் தேவதைகள் என்ன விட மாட்டாள்னத்தேனீமி அதனாலே அக்கன் நான் உனக்கு பிரம்ம வித்தியை சொல்ல மாட்டேன்னு சொல்றேன் அம்பிதுரர் புராணம் எனக்கு அத்தனை பாக்கியம் கிடைக்குமா சனத் சுஜாதர நான் இந்த தேகத்தோட எங்க அடையுமே வாங்கியா பிரம்மலோகத்துல இருப்பாள் வைகுண்டம் போயிருப்பாள் சனகாதிகள் இந்த பிராகிருத்தமான சரீரத்தோட நான் அங்க எல்லாம் போனான்னா நான் அவரை பார்க்கலாம் இந்த தேகத்தோட கூடின எனக்கு அவருடைய சேர்க்கை என்னமா கிடைக்கும் அழுதாழாம் திருதராஷ்டிரன் சிந்தயாமாசவிதுரா தமிஷிம் சம்சிதம் அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ணினாலாம் சனத் சுஜாதரே அப்படியே அத்திர பிரம்ம சமஸ்கிருத்தேன்னு நம்ம உபனிஷத்து போய் சொல்லியிருக்கு நம்ம மோட்சத்துக்கு இங்கே நடந்து நடந்து வண்டி கட்டிட்டு போகணாண்டா மாயவரத்துக்கு அவன் காலை அப்படியே அடக்கிட்டு கண்ணை மூடி உள்ள பார்த்தா உடனே அத்திர பிரம்ம சமஸ்கிருதே இகைவ அமிர்தமஸ்கிருதே இந்த சரீரத்திலேயே மோட்சம் இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தபடியே மோட்சம் அப்படி அடையலாம் என்று சொல்லியிருக்கு சிந்தையாமாசவியூராம் சனத்சுஜாதரி மகாத்மாவான விதுரர் உடனே தியானம் பண்ணினா வாசல்ல இருந்து ஒரு தூத்தன் ஓடி வந்தான் அவர் ஒரு பெரிய மகர்ஷி சனத்சுஜாதரன் வந்திருக்காங்கிறான் ஆச்சரியப்படுறான் அவருக்கு என்ன பிளேன் வேணுமா டிக்கெட் வாங்கணுமா கார் கேட்கணுமா வாசல்ல வந்து நிற்கிறாள் யோகிகள் அமானுஷமான சக்தி யோகிகளுக்கு அப்படி வந்து நின்னாளாம் வாசல்ல உடனே பாத்தியம் ஆச்சமனியும் மசுபர்க்கம் பெரியவாள் வந்தா அதெல்லாம் கொடுக்கணுமா நல்ல தேன் பால் பழம் அதுகளை போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காள் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு அடுத்த மாசம் உடனே வந்தா கொடுக்க வேண்டியதில்லை அப்புறம் வந்தாக்க கட்டாயம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணி பாத்தியங்கள்லாம் கொடுத்து சரணத்தை ஆரம்பி பூஜையெல்லாம் பண்ணினாளா விஜிதிருஷ்டேன கர்மண சுகோபவிஷ்டம் விஸ்ராந்தம் அசைனம் அசைனம் விதுரோப்ரவீதி சுகமஹாசனத்தில் உட்கார சொல்லி பூஜை பண்ணியானதும் விதுரர் சனத் சுஜாத்தனை பார்த்து காட்டாளாம் அவதூத்தாளவா சாந்தமங்கலம் பெரியவாழ் அவன் கௌபீனம் கட்டி சூத்திரம் என்னமா இருக்குன்னே தெரியாது அந்த வாசனையும் கிடையாது சந்தமங்கல ஹரிவாள் எட்டு ஒன்பது வயசு மட்டும் அவ அம்மா அரணா கயிறு கட்டுவிழாங்க அடுப்புல பெஷான கயிறா அது பட்டுன்னு அருந்திருக்குமா அம்மா வையவெல்லாம் நீ அறுத்து விட்டேன்னு அம்மா என்னால இந்த பெரும் கயிறை அறுக்க முடியுமா பாடா அவள் ஜென்மாந்திரியமான வாசனை சந்தோஷம் வருது அவளா சன்னியாசம் வாங்குவாது போவாது அதெல்லாம் அங்கே வைராக்கியம் வருவான் அதெல்லாம் வராது அது ஜென்மாந்திரியமான ஒரு வாசனைனாக சன்னியாசம் மட்டும் செஞ்சுக்கிறது அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லைன்னா அது வராதுன்னு எங்கேயாவது திருட சொல்லுவோம் ஜீவனத்துக்காக சந்தேகம் பண்ணிட்டா சன்னியாசம் பண்ணிக்க மாட்டான்னு எதையா இந்த கதைக்கு வந்து உட்கார்ந்து கொடுத்துட்டு நான் பட்ட கேள்வி போட்டேன்னா அடுத்து விடுவான் அது தவிர சன்னியாசம் மட்டும் சித்திக்காது லேசிறேன் அது பெரிய மகா புண்ணியத்தாலதான் கிடைக்கும் சன்னியாச கூட்டி ஜென்மசம் விட்டாள் கூட்டி ஜென்மாவில் பண்ண அக்னஹோத்திராதிகள்னால சன்னியாசம் சித்திக்குமா அதனாலதான் எத்திகளை தெரியவாளா நாம் வந்து யாரா இருந்தாலும் போய் வந்தனம் பண்றோம் அவளை அனுகிரகம் பண்ணணும்னு பாக்குறோம் அவள் நம்ம காட்டிலும் படிப்புல குறைச்சலா இருக்கலாம் கூட இருக்கலாம் படிப்பு படிப்பெல்லாம் அங்க ஒண்ணும் இல்லை அவளுக்கு ஆத்மசக்தி இருக்கு கூட அதற்காக போய் அவளுக்கு வந்தனா நமஸ்காரம் மானசா न शक्यो मया न शक्यो मया वक्तुम् त्वमस्मै त्वमस्मै भक्तुमर्हसि அப்போ விதுரோர் நமஸ்காரம் பண்ணி சனத்சு ஜாத்திர பார்த்து சொன்னாலாம் மகாத்மாவான திருதராஷ்டிரனுக்கு ஒரு சம்சயம் இருக்கு மனதிலை அந்த சம்சயத்தை நான் சொல்ல முடியாதவனா இருக்கேன் யோன சக்யோ மயா வக்தும் त्वमस्मै வக்துமர்ஹசி அதை நீங்கள் சொல்லணுமாக்கம் நாளாம் சமத்சு ஜாத்திர பார்த்து எந்த உபதேசத்தை உங்க நீங்க மேல சொல்ல போறீங்களே ஆத்ம வித்தை பிரம்ம வித்தே அதை கேட்டுவிட்டா அது என்ன பண்ணும்னா சர்வ துக்கத்திலிருந்தும் காப்பாத்திடுமா சர்வ துக்காதிகோ பவே அவன் இந்த ஜனமரண துக்கத்தையே அப்படி இருக்கிற போது அவாந்தரமான பத்து ரூபா ரூபா துக்கத்தை போக்குறத பத்தி கேட்கணுமோ ஒரு எலிப்பறைய எலி இழுத்துன்னு கொடுத்துன்னு சொன்னார் அது ஒரு முறுக்கு வச்சிருந்தானே அது எங்க இருக்காப்பன ஒரு முட்டாள் எலிப்பறைய இருக்கிற பெருச்சாளி முறுக்க விட்டுட்டா போகும் எம் சுத்வாயம் மனுஷேந்திரா சர்வதுக்காதிகோ பவேதி சர்வ துக்கத்திலே நின்னும் கரையை அடிபடுவனாம் இந்த எதெல்லாம் இவன் கிட்ட வராது தெரியுமா நாள் லாபமோ நஷ்டமோ வேண்டியதோ வேண்டாததோ முத்துவோ ஜரையோ பசியோ தாகமோ மரணமோ எல்லாம் கிட்ட வராதான் இவன் வந்து ஒன்னும் பாதிக்காதான் கேட்டுட்டா லாபத்தினால ஒரு பெரிய ஹரிஷம் உண்டாய் ஒரு பெரிய ஜெயம் கத்த மாட்டான் அலாபத்தினால ஹோன்னு அழமாட்டான் இதனால என்ன எந்த உபதேசத்தை மகான்கள் முகமாக பிரம்ம வித்யா அபிஷேகமான உபதேசத்தை கேட்டுவிட்டா இதெல்லாம் அவனை பாதிக்காதான் பாதையரன் பாதிக்காது அஜ்ஞானத்தான் போய் பாதிக்கும் ரோணாவை கட்டு போக்கி விட்டு அழகான உண்டு ஆயுவாய் கட்டு போக்கி விட்டு போனா போறதையா என்னவோ எனக்கு ஒரு ஆபத்து நீங்கிச்சுங்க ஒரு நாள் கீழே விழுந்தவன் பத்து நாளைக்கு அழகான் என்ன காரணம் ஒரு நாள் அவனை படுத்தாத பாடுபடுத்துறது அந்த ஆழ்வா நஷ்டம் அவன் ஒண்ணும் பண்ணாம இருக்கு இது அந்த ஆழ்வாயை பொறுத்ததும் இல்லை இந்த உரணாவை பொறுத்ததும் இல்லை இவன் மனதில் இருக்கிற அஜ்ஞானத்தை பொறுத்தது ஆயுள்வா நஷ்டமானவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் போனா போறதுங்கிறான் ஓரணாவை கெட்டு போக்கினவன் ஊரெல்லாம் மிஞ்சி விஷந்து கத்துறான் லாபாலாபோ பிரியத்வேஷராந்தகௌ பாதிக்காதாம் பிரம்ம வித்யாசிரவணம் பண்ணின ஒரு உத்தமனை அரதிஷ்டைவ அவன் மனக்கவலை கிட்ட வராது சிவம்பல் கிட்ட வராது பிரம்ம வித்யை சிரவணம் பண்ணின இடத்துல அரதிஷ்டைவ தந்திரீச்ச காமக்ரோதம் கிட்ட வராது காமமோ குரோதமோ கிட்ட வராது நஷ்டம் கிட்ட வராது லாபம் கிட்ட வராது ஒண்ணும் வராது நாள் யாரா போட்டா உற்பத்தி விநாசங்கள் பாதிக்காது என்னவோ காலம் கொண்டு போச்சு நினைப்பலாம் ஒன்னும் பாதிக்கவே பாதிக்காதாம் ஞானிகளை சொப்பனத்துல கண்ட சொப்பனத்துல பதினாயிரம் யானை வாங்கினா போல கண்டா லட்சம் பவுனை கொடுத்து லட்சம் பவுனும் போய் யானையும் போய் வாங்கினதும் போய் பார்த்ததும் போய் சொப்னத்துல பார்த்த பொருள் காலம்புற லட்சம் பவுனை கொடுத்து அது யானை வாங்கி கட்டியிருந்தேன் காணும்னு அழகானோ சிரிக்கிறார் ஆத்தியார் சொல்லிவிட்டு என்ன சார் பாருங்க நேற்று ராத்திரி லட்சம் பவுனை கொடுத்து பதினாயிரம் யாரும் வாங்கினா போல சொப்பனம் கண்டேன்னு சிரிக்கிறான் காட்டவனும் சிரிக்கிறான் அவன் ரெண்டு பேரும் முடிச்சிருந்தவனா இருக்கணும் அவன் தூங்குறவங்கிட்ட போய் சொன்னா அவனுக்கு ஒன்றும் முடியாது அவன் அழுவன்னே அவன் பாதி தூக்கத்தை விழுப்பி பதினாயிரம் யாரும் வாங்கின நஷ்டமா கொடுத்தா ஒவ்வொன்றும் அழுவந்தேன் உடனே வீழ்ச்சி கண்டவன் ஞானிகளுக்கு தான் புரியுது ஞானிகள் ரெண்டு பேரும் வீழ்ச்சி கண்டவர்கள் ஞானிகள் வீழ்ச்சி கொண்டவர்கள் வீழ்த்து கொண்டவர்கள் இந்த உலகத்துல ஏற்படுற லாப நஷ்டங்கள்லாம் பார்த்து சிரிப்பாள் எல்லாம் சொப்னத்துல ஏற்பட்ட லாப நஷ்டம் தான் லட்சம் பவுன் கிடைச்சதுன்னு இவன் நினைக்கிறதும் பொய் சுப்ரத்துல சொல்றாயிரம் யாரே அதனால ராத்திரி தேர் பதினாயிரம் தேர் வந்தா போலையும் ரதயோகம்னா அஸ்வங்கள் அஸ்வங்கள் வந்தா போலையும் கண்டார் ஒரு சின்ன ரூம்ல பிரம்மச்சாரி பர்சன் இருக்கா உன்னை ரூபா கொடுத்து வாட கொடுத்து ரூம்ல கல்யாணம் பண்ணிட்டா வேற ரூம் தான் வாங்கினோம் அப்படிப்பட்ட ரூம்ல படுத்துட்டு இருக்கிறவன் தான் படுத்துட்டு இருக்கிற ரூம்ல பதினாயிரம் குதிரைகளும் பதினாயிரம் தேரும் இன்றி வந்ததா நினைக்கிறேன் இந்த உள்ள வர முடியுமா இல்லையா அல்லது வந்ததா பார்த்தானே கண்ணு இருந்ததா ராத்திரி சொப்னத்துல பார்த்தவனுக்கு கண்ணு அது எங்க வந்தது எல்லாம் நாள் உள்ள பிரம்மத்தனத்துல இருக்கு அத்தனை என்ன பண்ணிருக்கு வெளியில இருக்கா போல தோன்று இப்ப இந்த உலகமே நம்ம உள்ளதான் இருக்கு மையே வசகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் ஜாதி அஸ்மியம் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கும் இந்த மாயை என்ன பண்றது வெளியில இருக்கா போல தோண வச்சிருக்கு எப்படி பித்தம் தலையில ஏறுபவனுக்கு இந்த குலபதி பாலையா ஸ்கூல் மூக்க சுத்துவது போல் தோணும் அப்படி தோணும் பித்தத்தினாக இவன் தலை இவன் மனசு உள்ள சுழல்றது அதனால இதெல்லாம் சுத்துறதுன்னு நினைக்கிறார் அப்படி மாயினால உள்ள இருக்கிற பிரபஞ்சம் வெளியில இருப்பது போல் தோணுகிறது அதுக்குதான் வந்து அஜ்ஞான நிவர்த்திக்கு மகான் கடத்துல போய் மகாவாக்கிய உபதேசம் நடத்திட்டு அதுல இருந்து இந்த பிரபஞ்சம் போய் எப்படி சொப்னத்துல திருஷ்டமான கஜாதிகள்லாம் பொய்யோ அஸ்வங்கள்லாம் பொய்யோ ரசங்கள்லாம் பொய்யோ அது மாதிரி எங்கேயா ஊமோ ராத்திரி உன் படுத்துட்டு இருக்கிற பதினாயிரம் குதிரை வரத்துக்கு இடமுண்டா பதினாயிரம் தேர் வரத்துக்கு இடமுண்டா அது அல்லது இந்த ஒன்னையாக தருத்திரனுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் பிரசக்தி உண்டா இவனால குதிரை வாங்க முடியுமா ஒண்ணுக்கும் பிரசக்தி ஒரு விதமான பிரசக்தியும் இல்லாமல் சுப்ரம் காட்டுறாங்க இதான் சுப்ரவே பரிகாசியம் விட்டாள் ஆனா தலையை வெட்டின்னு போட்டான்னு கத்தனா ஒருத்தன் தூக்கத்துல சார் சார் தலையை வெட்டின போட்டான் சார் பக்கத்துல இருக்கிற அடிக்கிறான் வந்து தலையை வெட்டின போட்டா நீ என்னவா வாக்கால சொல்ல முடியும் அப்புறம் வாயினால வெட்டின போட்டான்னு கத்தறையே எவ்வளவு வந்து ஊவாம இருக்கு பாருங்க பொருந்து இது இதுக்கு இங்கே பிரசக்தி உண்டோ தலையை வெட்டின போட்டா இவன் கத்த முடியுமா அப்புறம் தனியும் பாதிக்காத யாரு இடத்துல மனுஷித்வாயம் மனுஷேந்திர எந்த பிரம்ம உங்கள் முகமாக உபதேசம் பெற்று விட்டானேயான ஒன்னும் வந்து பாதிக்காது அப்படிப்பட்ட உபதேசம் பண்ணணும் நாளாம் ஜாத்திர பார்த்து மனிஷி சம்பூஜ்ய வாக்கியம் ततु जातम् ரஹிதே மகாத்மா पप्रच्छ बुद्धिम् பரமச்ச परमाम् புத்திம் பரமாம் புபூஷன்னே. ततो राजा ராஜா திருதராஷ்டிரோ மனிஷி யாசர் மனிஷிங்கிற திருதராஷ்டிரனே நல்ல புத்திமான்கிறார் ஏதோ பிரம்ம வித்தியை காக்கணும்னா தோணிச்சு அவனுக்கு இத்தனை சண்டை பூசல் துரபிமானம் அவனுக்கு ஏற்பட்டு புத்திராடத்துல இது இருக்கிற போது இது நடுப்புற என்னமோ லாட்டரி விழறா போல ஒருவேளையும் செய்யாதவனுக்கு லாட்டி சீட்டு விழுந்தா எப்படியோ அது மாதிரி இன்னொரு பாக்கியம் கிடைச்சதே அவனை கொண்டாடுறார் இப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை தான் அனுபவிக்கணுங்கிற ஆசையுடன் ஏகாந்தமான ஸ்தலத்துக்கு அழிச்சுன்னு போய் காட்டானான் ரஹிதே மகாத்மா ரஹிதே சனத் சுஜாதம் ரஹிதே மகாத்மா ரஹிதேனா ஏகாந்தே ரகசி ஏகாந்தமான ஸ்தலத்துல போய் பிரம்ம வித்யா சிரவணம் பண்ணணும் அவன் நடு ரோட்ல வச்சிருந்து வைரத்தை எண்ணுவனும் அவன் இந்த சுகத்துக்கே ஏகாந்தம் வேண்டி இருக்கு அவன் பெரிய சுகத்தை ஒரு புத்திரலாபத்தை பெரிய புத்திரலாபத்தை அடைகிறவாள் ரகசியமா ஒரு உள்ள போய் பிரசவிக்கிறாள் பவுன்களை வென்றவன் ரோட்ல வச்சிருந்தான்றான் வென்றதில்லை ஏதாவது ஒரு நாளுக்கு மிட்டாய் வாங்கினா ரோட்ல வென்றான் பதினேழு அது சாக்கடையில் விழுந்துட்டாரா அவரோ நாக்கால வைக்கிட்டு கொடுத்துருக்கான் அது பெரிய விரும்பவும் வாங்கி சாப்பிடறாருனே இஞ்சி மிட்டாய் எல்லாம் குழந்தைகள் சாப்பிட்டு தான் நான் பார்த்துருக்கேன் இப்போ வயசானவரெல்லாம் வாங்கி சாப்பிட்றாரு என்ன பாப்பம் பாருங்க இல்லை கலிதோஷம் வரணும் இனிமே இவர் மிட்டாய் இதெல்லாம் நல்லா இருக்குமா அது குழந்தைகளுக்காகவே ஏற்பட்டது மிஞ்சி குழந்தைகள் இருக்கிறதெல்லாம் வித்து பார்த்துருக்கேன் பெரியவர்கள் இருக்கிறதெல்லாம் விற்கிறான் பிரம்ம வித்தைய ஏகாந்தத்தில் சிரவணம் பண்ணணுமா அதற்காகத்தான் ஏகாந்தத்துக்கு அழிச்சுன்னு போட்டாராம் சதராஷ்டிரன் இதுவரையும் சனத்சுஜாதம் சனத்சுஜாதம் ரஹிதே மகாத்மா पप्रच्छ बुद्धिम् பரமாம் परमाम् பூஷன்னே सनत्सुजात्रः सनत्सुजातयदिदम् शृणोमि अमृतरुगस्ति மமிருத்யுரஸ்தீதி தவ பிரவாதம் देवासुराश्च அமிர்தவேத ரொம்ப அழகான கேள்வி முதல்ல கேட்கிறார் நீங்க நெருகு பிரவச்சனம் பண்ற இடத்துல எல்லாம் முடிச்சு கிடையாது என்று சொல்லுகிறீர்களாமே யமன் என்று ஒருவன் இல்லை என்று சொல்றாமே என்று கேட்கிறாள் மிருத்யுரஸ்தீதி தவ பிரவாதம் பிரம்மச்சரியம் முடிச்சுள்ளேன்னு நீங்கள் சொல்லுவதாக நான் கேட்கிறேன் கேள்வப்படுகிறேன் எங்கு பார்த்தாலும் அப்படி உபதேசம் பண்றேடாமே அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவதைகளும் அசுராலும் குருகுலத்தில் போய் வசிச்சு பிரம்மச்சரியத்தை அவலம்பிச்சு குரு பூஜனங்கள்லாம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டிக்கிறாளாம் எதற்காக அனுஷ்டிக்கிறாள் தெரியுமா அமிருத்தியவே தது மிருத்து இல்லாமல் முடிச்சு ஜெயிப்பதற்காக பண்றாளாமே தேவாசுராஷ்யாகரம் பிரம்மச்சரியம் அமிர்த்தவேதரன்னு சத்தியம் அவர்கள் குருபாகனம் பண்ணி முடிச்சுவ ஜெயிக்க எத்தனை பண்றாளாமே முடிச்சு இருந்தால் நான் பண்ணணும் நீங்க முடிச்சு இல்லைன்னு சொல்றீங்களே முடிச்சு இருக்கான்ங்கிறது சத்தியமா அல்லது இல்லைங்கிறது சத்தியமா அதை சொல்லணும்னு காட்டாளாம் திருவராட்வன் अपृच्छः कर्मणायच्च मृत्युर्नास्तीति चापरम् शृणु मे रुवतो राजन् அப்ப சொல்றாராம் சனத் சுஜாதர் மகான்களான தேவாசுரர்கள் கர்மாவை அனுஷ்டிச்சு குருகுலத்தில் போய் வசிச்சு மிருத்துவ ஜெயிக்கிறாள் என்றும் மிருத்து இல்லை என்னும் ரெண்டு விஷயமாக நீ கேள்வி கேட்டீரே அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் நாளாம் அபிருச்சாக கர்மணாயச்ச கர்மாவனால மிருத்துவ போக்கிக்கிறாள்னும் மிருத்துவே கிடையாதுன்னும் இப்படி ரெண்டு விஷயம் என்ன கேட்டீரே எது சத்தியம்னு கேட்டீர் அதுக்கு பல சொல்றாம் சுகுமே ப்ருவதோ ராஜன்னே உபே கவிட்டத்துக்கு சமத்சுஜாதர் ரொம்ப அழகா பதில் சொன்னார் என்ன சொன்னார் ரெண்டும் சத்தியம் தான் முற்று இல்லைங்கிறதும் சத்தியம் முற்றுவை கர்மாவனால் போக்கிக் கொள்வதும் சத்தியம் என்று சொன்னார் என்ன ரெண்டும் என்னமா சத்தியமா இருக்கும் அவன் திருடவன் திருடினான் திருடவும் இல்லை எங்கேயாவது ரெண்டும் சத்தியமா இருக்குமோ இது என்னமா நாள் உபே சத்தியே கத்திரியை தஸ்ய வித்தி மோகோ மோகோ மிருத்யு சம்மதோ எங்கவீனாம் பிரமாதம் வை மிருத்யுமஹம் பிரவீமி பிரமாதமருதத்துவம் பிரவீமி சம்ஸ்கிருதாத்தில் அப்ப சொல்றார் கண்ணும் சத்தியநாராக்கம் ரெண்டு விஷயமும் மகான்கள்லாம் எதை முத்து என்று சொல்றாள் தெரியுமா மிருத்யு யார் என்பதைத்தான் தெரிஞ்சு கொள்ளணும் நாளாம் சம்மதோயம் கவீனாம் ஆத்மாவை அறியாமை இருக்க அஜானம் அவனுடைய மிருத்யு தவறுதல்கான் முடிச்சு உண்ணாடாம் தவறுதல்னா என்ன ஆத்மஸ்வரூபத்தை அறியாமல் இருப்பதற்கு இது இது சாமிச்சு ததா பிரமாதம் அமிர்தத்வம் ஆத்மஸ்வரூபத்தை விட்டு நெழ்வாமையுண்டே அதுதான் மோட்சம் அதுதான் மிருச்சுவனுடைய இன்மை அதனால என்ன அர்த்தம் சுரூபத்தை எவன் ஆத்மாவை பகவானே சிந்திக்கலையோ அதான் மிருச்சு அச்சிந்தவன் தான் மிருச்சு பகவத் சிந்தவன் தான் மோட்சம் ஆகினால இதுதான் என்னுடைய வாஸ்தவமான தாத்பரியம் நாளாம் சனத் சுஜாதர் சொன்னாலாம் அசுரர்கள் ஆத்மஸ்வரூபத்தை விட்டு நழுவி அதனால என்ன ஆனாள் தெரியுமா அவமானத்தை அடைஞ்சாள் மறுபடியும் பிறக்கிறதும் இறக்கிறதும் கஷ்டப்பட்டாள் தேவதெல்லாம் சுரூபத்தை விட்டு நிழுவாமல் மோட்சத்தை அடைஞ்சு விட்டாள் முடிச்சுட்ட போகலவா தேவர்கள் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை விட்டு நிழுவாமல் இருந்து பிரம்மபூத்தர்களாய் முக்தர்களாக ஆகிவிட்டாள் பிரம்மமாக ஆகிவிட்டாளாக்கம் அங்க இருந்து பிலி போல வந்து ஒரு ஆளை கடிச்சு சாப்பிடாது உபலபியதேஹி அப்படி முடிச்சு இருக்கிற பட்சத்துல நேரம் வந்து அவன் உருவத்தை காட்டுகிறானோ நேரம் வந்து அவன் காட்டவில்லையே பிலிகோன் வந்து கடிக்காது முடிச்சு என்று சொன்னாராம் சமஸ்திஜாதர் அப்போ சாவித்ரி சரித்திரத்துல யமன் நேரம் கண்டதாக இருக்கு அப்போ அதெல்லாம் பொய்யா அந்த கதையெல்லாம் கீழே சொன்ன சரித்திரங்கள்லாம் பொய்யான்னு கேள்வி வரும் அதற்காக சொல்றாள் ஆத்மாவாசமிருதம் பிரம்மச்சரியம் திருலோகே ராஜ்யவனுஷாஸ்தி தேவா சிவ சிவா நாம சிவோ சிவானாம் தெற்கு பக்கத்தில் பித்ருலோகம் என்று ஒரு லோகம் இருக்கு அந்த லோகத்தில் யமன் ஒருவன் இருக்கான் அவன் பிரம்மனிஷ்டனவன் அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டனான அவனை ஆத்மாவாசம் அப்படியே பகவத் ஸ்வரூபத்தை உள்ள பார்த்துட்டு இருக்கானவன் ஆத்மாவாசமமிருதம் பிரம்மச்சரியம் பித்ருலோகே ராஜ்யம் அனுஷாஸ்தி தேவாக ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பதாக சொல்லிருக்கு அவன் என்ன பண்றான் தெரியுமா புண்ணியசாலிக்கு புண்ணியபலனையும் கொடுக்கிறான் பாபம் பண்ணினவனுக்கு இந்த நரகத்துக்கு போகணும் போன உடனே நரகத்துக்கு அனுப்பலாம் அங்க இருந்து அனுப்பிச்சா என்ன ஏதாவது நாட்கள் நரகத்துக்கு கொண்டு போய் விடுனா உடனே நரகம் சினிமாவில் சீன் வரா போல அவன் அது ஏன் இன்னும் மறுபடியும் இன்னும் சித்த பார்த்தா தேவையில்லைன்னு நினைக்கிறான் அந்த சீனை அதுக்குள்ள வேற இன்னும் வந்து வருவது இவன் நட்சத்தை காணும் அது மாதிரி உடனே நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுறான் சிவ சிவானா சிவானாம் பூசாளுக்கிறவன் மங்களகரனாய் எந்த லோகம் முதல்ல போறேன்னு கேட்பனாம் ஒரு அஞ்சாறு தர்மம் பண்ணினவனே நீ என்ன பாபம் பண்ணேன்னு கேட்க மாட்டானா யாரே நாள் பெரிய குளங்கள் வச்சினவனே ஏஷாம் சதா காணி மகோத காணி பாப்பியூபாச்ச பிரதிஷ்ரயாச்ச ஓடைகள் வெட்டினவன் கணல்கள் வெட்டினவன் அப்படி எப்படி ஏழைகள் கணல் எல்லாம் வெட்டிக்கிட்டு கொடுப்பார் அவன் புண்ணியம் உண்டுன்னு சொல்லு பிரதிஷ்டையாஷ்டா கிரகத்தை தானம் பண்றது பூ தோட்டம் போடுறது இதுக்கெல்லாம் பிரதிஷ்டையும் பேரு அன்னசிய தானம் அசுராச்சவாணி யமசியதே நிர்வசனா பவந்தி உபதேசத்துல அனுசாசனம் பருவாவில் சொல்ல போறாள் கடத்தல்பத்துல படுத்துண்டு அன்னதானம் பண்றது அவன் அதுல சம்பலே படுறதில்லை அவன் ஆறு வந்து காட்டாலும் போடுறதுன்னு போடுறது ஆட்சி எல்லாம் பண்ணி அன்னதானம் பண்ண முடியாதுன்னு அவன் பணத்தை காட்டா கொடுத்துடலாம் சவுண்ட் இல்லை அன்னதானம் பண்ணி இலையை போட்டு எடுத்து சாப்பிட்டு அவர் இல்லாதெல்லாம் கொண்டாந்து வர காப்பல்ல அந்த ஆத்துல எது இருக்காதோ அதை கொண்டாம்ப அதிதானே அவனுக்கு என்ன விலை வைக்காதீங்கணுமா எதை விடமா கிடைக்காத சமான கேட்பான் அதெல்லாம் ஒன்று போட்டு போட்டு ஆத்துல என்ன அடுத்த ஆத்திரம் வாங்கி போடுவார் ராத்திரி காலத்தில் கேட்டு பேசுறது கொண்டு போடுவார் பகு பிரயாசப்பது அன்னதானம் மதுராச்சவாணி இனிமையா பேசுறது உஷ்ணமா இருக்கு அதுவும் அசடுகள்கிட்ட ஆம்புட்டா கோபம் வராதவனுக்கு வரும் அன்னசியதானம் தானம் மதுராச்சவாணி யமஸ்யதே நிர்வசனா யமன் வந்து நீ என்ன பாபம் பண்ணேன்னே வாழ கேட்க மாட்டாளா எந்த லோகம் போகணும் உங்களுக்கு நான் திங்க வாங்கிக்கிறேன் சொல்லுவாங்க அதனாலதான் குளம் பட்டுறது உங்களுக்கு தகுதி அன்னதானம் பண்றது இன்னும் நம்ம தேசத்துல பண்ணிட்டு இருக்காதெல்லாம் இன்னும் நடந்துட்டே இருக்குன்னு ஆனா கோவில் கட்டுறத வச்சுட்டானா எங்க பார்த்தாலும் கோவில் இப்போ முந்தி காஞ்சி இப்ப கோவில் ஒரே பெருங்கடத்திர கோவில்ல பிள்ளையார் கோவில் கட்டுறான் பிள்ளையார் கோவில்னா சின்ன திருத்திர கோவிலா முந்தி கட்டினா இப்ப பெரும் கோவிலா கட்டுறான் நிறைய வித்தியை இருக்கு என்ன அர்த்தம் யமன் கிடையாதுன்னு சொல்லி அங்க இருக்கான்னு சொல்றாரு என்னன்னா இது ரங்கோன் மயிலம் மாதிரி இந்த யமன் வாஸ்தவமான முக்கிய எவன் ஆறு தெரியுமா அஜானம் தான் சொன்னார் ஆத்மாவை அறியாம இருக்கே அதனால ஆச்சாரியால் மரணம்னா என்னன்னு கேட்டால் நேரம் சொல்ல போறாள் பகவத் விஸ்மரணமே மரணம்ங்கிறாள் அப்படி போய் சொல்ல போறாள் யமந்தேகே பித்ருலோகே ராஜ்யமனுஷாஸ்தி தேவா ശിവശിവാനാമ ശിവോ ശിവാനാം അത്യാദേശാന്യസ്വരതേ നരാണാം घोरप्रमादो लोभरूपश्च मृत्युः अहङ्गतेनैव चरन्निमार्गाने न चात्मनो योगमुपैति कञ्चित् அச்சாதேஷான் நிஸ்வரதே நராணாம் இந்த யமன் தெற்கு பக்கத்துல இருக்கானே அவனுடைய தூதர்கள் தானாம் காமம் கோபம் லோகம் இதெல்லாம் யம தூதர்கள் விட்டாள் தப்பு பண்றதெல்லாம் காமக்ரோதாதிகள்னால பண்றான் யமனுடைய தூத்தாளாம் அவனுடைய உத்தரவு வாயின் வந்தவாளாம் வாழலாம் எங்கேயோ யம தூத்தாள் வராள் நினைக்காத எல்லாம் உள்ளே இருக்காள் விட்டாள் அஸ்யாதேஷாம் அப்படிப்பட்ட கோபம் பிரமாதம் தவறுதல் பிரமாதம்னா தவறுதல் லோபம்னா அதிகாசே அதிகாசே இருந்துட்டா என்ன ஒண்ணு தெரியுமா தர்மத்துக்கு கூட கொடுக்காம சாத்தத்தை நீ வாத்தியார இன்னொரு சாத்தத்தை சேர்த்தனே தட்சிணையே நுடுவன் அவன் எல்லாம் வச்சு மாத்தி கிட்டி வச்சிருப்பான் அவர் கொடுக்க போறான்னு நினைச்சுட்டே இருப்பார் இது உமக்காக வைக்கல அடுத்த தடவை உமக்கு சேர்த்து நோட்டா கொடுத்து விட போறேன்னு சொல்லுவான் அதுக்கு லோகம்னு பேரு அவசியமா கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல அப்பா அம்மா தலையை தண்ணி கொடுக்காம எண்ணி கொடுக்கறது அன்னைக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல கொடுக்காமையே மாற்றி போடுறதுக்கு லோகம்னு பேராம் இப்படிப்பட்ட பேரூழி எல்லாம் யமதூத்தாளாம் கூட வேணுன்றிருக்கானாம் அவன் கூட இருந்தா என்ன பண்ணுவன் தெரியுமா இந்த சரீரத்தை எல்லாம் நினைப்பதாம் இந்த காமக்ரோகாதிகள் உள்ளவன் அதனால என்ன பண்ணுவன் சாஸ்திரியமான மார்க்கங்கள்ல எல்லாம் பிரவர்த்திக்காமல் அமார்க்கத்துல பிரவர்த்திப்பனாம் அகங்கதேனைவரம் விமார்கானேயோகமுபைதி கஷ்டிது இப்படி சரீரத்தை நான் நினைச்சது தப்பு தண்டா பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு மணி அரை மணி உட்கார்ந்து ஆத்ம தியானத்தை அடையணும் கஷ்டித்து ஆத்மனோ யோகம் நோபைதி ஒரு நிமிஷம் கூட இப்படிப்பட்ட மனிதன் ஆத்ம தியானத்தை அடையவே மாட்டான் பத்து நிமிஷம் உட்கார்ந்து உள்ள பாப்பனும் அசாவாதி பிரம்மா சொல்றபோது கூட பார்க்க மாட்டான் அசாவாத்தியா பெருமா சொல்ற போது காவி இட்லி இந்த நினைப்பு வந்து விடும்ல அந்த பிரம்ம தியானத்துக்காக தான் அந்த அசாவாதிச்சோ பிரம்மா இந்த வயத்தை சொல்றது ஹார்ட் சரியா அடிக்கிறதான்னு பாக்கிறதுக்கா இல்ல பிரம்ம தியானம் அது அவன் நிமிஷம் நிமிஷா நிமிஷார்த்தம்மா சாயே துஷ்டும் சனாதனம் நாள் வசிஷ்ட ஸ்ருதியில இந்த சந்தியாவந்தன காலத்துல சந்தியாவந்தனமே அதுல முக்கியம் இந்த தியானம் தான் பாக்கி ஜலம் ஜலம் விடுறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னா அங்கம் அதெல்லாம் எப்படி கல்யாணத்துக்கு பெண் பிரதானமோ மாப்பிள்ளையும் பொண்ணும் பிரதானமோ அது மாதிரி சந்தியாவந்தனத்துல தியானம் தான் பிரதானம் அந்த ஒரு நிமிஷமோ ஒரு நிமிஷார்த்தமோ பகவான நாராயணனே ஹிரே கமலத்துல லட்சுமி சமயத்தை நான் உள்ள பாக்குறோமே அதுதான் சந்தியாவந்தனம் பண்ணதாகும் வருமுனே ஒரு ஒரு டம்ளர் ஜலத்தை கொட்டுறதெல்லாம் காஃபி வரத்துக்கு ஹேத்து ஆகும் கொட்டி வச்சுன்னா உடனே நம்ம காஃபி கொண்டு தொலைச்சு விடுவாள் குடிச்சு விடுவாள் ஆகினால ஆத்மனோ யோகமுபைதி கஷ்டிது ஆத்மத்தியானத்தை அடையவே மாட்டாராம் சரீரத்தை நாம் நினைச்சுக்கிண்டு பாபகர்மாவை செஞ்சுட்டு இருக்கிறவன் பாபகர்மாவை செய்வதற்கு காரணம் யமதூத்தாள் தான் காரணமாம் யமதூத்தாள் ஆறுநாள் அது வேணும் இது வேணும் நினைக்கிற காமம் திடீர் திடீர்னு கோபித்துக் கொள்ளும் கோபம் நல்ல காரியத்துக்கு கொடுக்கப்படாதுன்னு நினைக்கிற லோபம் இதெல்லாம் யமதூத்தாளாம் അഹങ്കത്തെ അത്യാദേശാൻ നിസ്സരതേ നാരായണാം ക്രോധപ്രമാദോ ലോഭരൂപശ്ച മൃത്യു അഹങ്കത്തെ മാർഗാനേ ആത്മനോ യോഗമുപൈതി കശ്ചിത് ஆத்மனோ யோகமுபைதி கஷ்டிதே मोहितास्तत्र தத்வசே வர்த்தமானாः इतः प्रेतास्तत्र पुनः தத்ர புனः பதந்தி ततस्तान् देवान् அனுவிப்ளவந்தே अतो मृत्युम् मरणात् அதோ மிருத்யும் மரணாட்சாம் மரணாட்சாமுபைதி இந்த காமாதிகளுக்கு வசமாயிருக்கிற மனுஷன் என்னமாயிருப்பன் தெரியுமா காமக்ரோசத்துக்கு வசமாயிருக்கிறவன் தத்வசே வர்த்தமானாக मोहिताः ஹே மோகிதாக இந்த விஷயங்கள்ல மோகத்தடைஞ்சவன் காமாதிகளுக்கு வசமாக ஈத்தே மோகிதாக தத்வசே வர்த்தமானாக इतः प्रेतास्तत्र पुनः போகாதிகளை அனுபவிச்சுட்டு மதிப்பனான் மதிச்சு எவலோகம் போவனான் போய் மறுபடியும் திரும்பி இந்தூருக்கு வருவனான் திரும்பி இந்தூருக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் யமலோகம் போய் இங்கு வரதம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரேஷயனம் திரும்பி மரணத்தை அடைகிறது மறுபடியும் அம்மா வயிற்றுல போய் கர்ப்பத்தில் வசிக்கிறது மறுபடியும் பிறக்கிறது மறுபடியும் சாரதி திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பனாம் புன புனஷ்ட யாரெல்லாம் கூட இவனோட போவாள் தெரியுமா ஜீவனோட நாள் தேவா அணுவிப்ளவந்தே அஜானியான ஜீவனுடன் கூடவே இந்திரியங்கள்லாம் போகுமாம் சமுத்கிராந்தமுத்கிரமந்தம் பிராண அனூத்கிரமதே அனூத்கிராமதி தமுத்கிராமந்தம் பிராண அனூத்கிராமதி பிராணமனூத்கிராமந்தம் சர்வே பிராண அனூத்கிராமந்தீன்னு அவன் அப்படியே ஜீவன் போற போது பிராணன் உடனே புறப்படுவான் பிராணன் புறப்பட்டா உடனே எல்லாம் கூட போகுவான் அவன் பிராணம் தம் சர்வே பிராணா அனுத்கிராமந்தான் சர்வே பிராணாகலாம் இந்திரியாணின்னு அர்த்தம் இந்த இந்திரியங்கள்லாம் போகுவான் மறுபடியும் கார் கெட்டு போச்சுன்னா டிவி ரொம்ப விட்டு அதை உடனே மறுபடியும் அதை நல்லா ஆக்கி புது கார் மாதிரி கொண்டு விட்டுறான் மரும வழியில அது மாதிரி இங்க இருந்து அந்த ஊருக்கு போயிட்டு மறுபடியும் இங்க வந்து பறக்கிற போது புது கண் புது கால் புது கால் நல்லா கால் சொல்லிட்டு நல்லா கண் பார்த்தோம் கண்ணாடியில போறவன் மறுபடியும் அப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நடி நடியெல்லாம் போடுவார் அங்க போய் எல்லாம் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் இங்க வரும் அங்க போய் அருள் பாபங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வரான்னு அர்த்தம் ரிப்பேர் அங்க என்ன நீங்க ஏதாவது ஆயில விட்டா பண்ண போறான் அதெல்லாம் இல்ல அங்க போய் துக்கத்தெல்லாம் அனுபவிச்சு போறான் அனுபவிச்சு விட்டு நரகத்துல போய் மறுபடியும் அங்க இருந்து இங்க வந்தா பாபம் போன உடனே அழுக்கெல்லாம் போன உடனே எல்லாரும் கொல்லி வைக்காரு அது மாதிரி பாபம் போன உடனே புது கண் புதுக்காது புதுக்கால் புதுக்கை எல்லாத்தையும் அடையிறார் எல்லாம் கூட கூட போடுவான் பிராணம் போறானா இந்திரியங்கள் போடுவான் ஜீவனோட எல்லாம் போடுது அப்படி பரப்பு போயிட்டு இருக்கான் திரும்ப திரும்ப போறதும் வரதும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கானா ஜீவன் இப்படி அலையாதே நரகத்துல போய் துக்கத்தை அனுபவிக்காதே இங்கேயே இருந்து க்ஷேமத்தை அடைய ஆத்ம வித்தியை அடைய ஆத்ம சிந்தனம் பண்ணுன்னு சொல்லுது சாஸ்திரம் அதுக்குதான் சரஸ்வதி அதிகங்கள்லாம் கேட்கிறோம் ते मोहिताः ते मोहितास्तद्वशे वर्तमानाः इतः प्रेतास्तत्र पुनः पतन् पुनः पतन्ति शतस्तान् देवा अनुविप्लवन्ते अतो मृत्युम् मरणो मृत्युम् मरणाख्यामुपैति अतो मृत्युः മരണാഖ്യാമുപൈതി മുറിച്ചു എന്ന് മരണത്തെ അടഞ്ഞാൻ അടഞ്ഞാൻ ഗ്രാനെ അതാ മുറിച്ചു കൂട്ടാൻ ഗ്രാൻ അവൻ പ്രാണത്യാഗിയെന്ന് സർവ്വം പ്രാണനെ വിടുവതുതാൻ മരണം பிராணனை விடுவதுன்னா என்னன்னா பகவான மறந்துட்டு போறதுதான் மரணம் என்று பெயரு அதனால மறக்கிறதுனாக மரணம் வந்திருக்கிறது எதை மறக்கிறது காபி மறக்கிறது இல்லையே காபி தான் மறக்காம காக்கிறானே சார போதும் காபி காட்டார் பூட்டாருங்கிறான் ராமான்னார் பூட்டார்னு சொல்றானோ யாரையாவது ஆனா பத்து லட்சம் பேர்ல உத்தரப்பு சொல்லுவார் ராமாம்பர் போடுவார் காஃபிங்கிறார் பூட்டாருங்கிறா உத்தரவு இந்த சன்னியாசம் கேட்டார் சோடான்னார் பூட்டாருங்கப்பா அதனால ஸ்ராத்தத்துல சோடா வாங்கி போடலாமோன்னு கேட்டான் நான் சொன்னேன் அன்னைக்கே ஒரு வண்டி சோடா வாங்கி அவரோட சேர்த்து வச்சு சித்தையில வச்சு குளிச்சு போடதானடா அதுக்கு இன்னைக்கு எந்தடா கவலைப்படுற சாதத்தை நீ அசிரையெல்லாம் போடக்கூடாதுனான்னு போச்சு இப்படி வந்து காட்டாங்க சோடா ஒழுங்கு காட்டாரா நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள கூட்டாரா அதனால ஆத்தியத்தில் நான் சோடா வாங்கி போடத்தான் போறேன்னா சோடா பாட்டில இருந்து இருந்துச்சேன்னா அப்படி சொன்னாங்க உங்களுக்கு பொய்யா தோணும் எனக்கு பொய் சொல்லி என்ன ஆனும் அதனால ராஜாதிகளுக்கு காமக்ரோச லோகத்துக்கு விஷமா இருக்கக்கூடாது அதுக்கு விஷமா ஆயிட்டா தத்வசே வர்த்தமான அதுக்கு விஷமா இருந்தா அது அங்க போய் தள்ளத்தான் தள்ளும் இருந்து மறிச்சு போய் தத்திர புனப்பதந்தி மறுபடியும் இங்க வந்து அங்க போய் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பன் தத்திர புனப்பதந்தி தேவாவந்தே தேவாகல்லா இந்திரியாணின் அர்த்தம் பிராணங்களின் அர்த்தம் இவனுடைய பிராணங்கள் இந்திரியங்கள்லாம் கூடவே போகுமா ஏன்னா இந்த ஆள் தானே இங்க சாட்சியா இருந்திருக்கா இங்க பண்ணின புண்ணிய பாபத்துக்கெல்லாம் இவன் அங்க போகணும் சாட்சிக்கு தேவா அனுவிப்ளவந்தே மரணாட்சாமுகைதி கர்மோதயே கர்மபலானுராகாः तत्रानुते यान्ति न- तत्रानुयान्ते यान्ति न सहन्ति मृत्युम् तदर्थयोगालवगमात् समन्तात् प्रवर्तते भोगयोगेन देहि प्रवर्तते देहो भोगयोगेन देहि कर्मोदये கர்மோதயே கர்மபலானுராகாக காமியமான கர்மாக்களை பண்ணி ஏதாவது ஒரு சித்தி ஏற்பட்டு தயாரார் அந்த சித்தினால ஏதாவது ஒண்ணு வேணும்னு ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கணும்னு நினைச்சு ஒரு ஹோமம் பண்ணுவோம் அவகந்தி ஹோமம் ஆச்சாரியர் பண்ண சொல்ற பாருங்க இந்த சம்மேளனத்துல இது ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹோமமே அவன் ரொம்ப பரமக்ஷேமத்தை கொடுக்கும்போது அந்த ஹோமத்தை பண்ணினா நிறைய பணம் காசு நல்ல பட்டு புடவை இடவே பட்டு வஸ்திரங்கள் இதெல்லாம் வாசல நிறைய இருக்குமா அபகம் ஜீவிதன் நிறைய பசுக்கள் வஸ்திரங்கள் அன்னபானே சர்வதா நிறைய அன்னம் பானம் இது ஒரு குட்டி ஒன்று வாங்கி வாங்கிட்டு இருக்கான் மறுநாட்டில் என்ன குட்டி இந்த எல்லாம் வச்சா அழுகாம இருக்கு எனக்கு அந்த இங்கிலீஷ் தெரியல அன்னபானே சர்வதா தோமே மே ஸ்ரீ அமாவா இத்தனை பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறதா ஆத்துல ஐஸ் பட்டி அப்படி சொன்னாதான் எனக்கு புரியும் தெரியாது இங்கிலீஷ்ல இருந்தா நான் என்ன கண்டேன் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா இந்த அல்ல பானையச்ச சர்வதான் இருக்கு அதுக்காக சொன்னேன் பானம் இருக்கு அதுக்காக சொன்னேன் பானம்னா ஏதாவது வேற அர்த்தம் பண்ணி போனாலே இங்க இதுலயாவது இருக்கட்டும்னு அப்படி கொண்டு விட்டேன் இது கதோமி ஸ்ரீயமாவாக மகாலட்சுமி யாருக்கு வர சொல்லணும்னு ஆச்சாரியர்களுடைய கருணை பாருங்க பொருளாதார கஷ்டம் கஷ்டம்னு எல்லாரும் சொல்றாள் நீர் முதற்கொண்டு சொல்றாள் ரஷ்யா தேசத்துல கடன் வாங்கறதுக்கு எத்தனை ஆயிடுது அவன் ரஷ்யாவில கடன் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சு விட்டா ரொம்ப பரம உபகாரம் பண்ணிவிட்டான் நமக்கு நினைக்கிறாள் கடன் மொத்தம் கொடுக்குறேன் உபகாரமா அது நம்ம தேசத்துக்கு ஏதேனா வந்து நம்ம கபலீகாரம் பண்ண போனா வந்து இன்னைக்கே தீர்மானம் ஆயிடுச்சு இதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது கடனோட வாங்காம இருந்து போய் சொல்றது கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா போயிருக்கிறவா இது சந்தோஷமா ரஷ்யா நம்ம கடன் கொடுத்தா வந்து அவங்க எப்படி பண்ணுவோம் பாருங்களேன் மாமா மகனைக்கு வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவார்னா குடும்பத்துக்கு அநேகமா நூற்று தொண்ணூறு மாமா மேரேஜ் பண்ற குடும்பத்தை சந்தேகம் தான் சண்டகா மாத்துல சர்வநாசா மேல சொல்ல போறார் மாத்துல யாரு அது மாதிரி இருக்காது அதனால கடன் வாங்காம கொடுப்பதற்கு இருக்கா மாமாக்கள் கோவிச்சு கூடாது புஸ்தகத்தில் இருக்கிறான்னு அவர் சரியா நடத்தினா கூட மருமா கோவிச்சுமா அப்படி வச்சும் கூட ஆறாவது மாமா இருப்பார் அவர் வந்து உடனே அவர் மனசை உடுத்தும்னே நானும் எங்க மருமானுக்கெல்லாம் மாமா தான் நானும் என் மனசையும் உடுத்துறது அவளும் என்ன சொல்லலாம் அவ குடும்பத்துக்கு நாங்களும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது அதெல்லாம் அர்த்தம் இல்ல அதுல தர்மம் சொல்ற போது எல்லாரையும் தான் பொறுப்போம் உங்களை சொல்றது போல இருக்கு என்னையும் சொல்லிக்கிறா போலயும் இருக்கும் அதுக்கு நானும் வருத்தப்படக்கூடாது நீங்களும் வருத்தப்படக்கூடாது வருத்தப்பட்டா திருத்திக்கணும் தோஷம் இருந்தா திருத்திக்கணுமே தவிர்த்து வருத்தப்படுறது தப்பு ஆகினால இத்தனை க்ஷேமங்கள் எல்லாம் வரணும்னு ஆச்சாரியால் பண்ண சொல்ற ஹோமம் சரியா ரிஷியாவில் போய் கடன் வாங்கிவிட்டேன் கடன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான்னு சந்தோஷப்படுறது சரியோ அவன் மகான்கள் ஆகினாலே அம்பாளுடைய அனுகிரகம் அடைஞ்சவாள் தீர்க்கதிருஷிகளா இருந்து நம்ம தேசத்துக்கு க்ஷேமத்தை இது இப்போ ஒத்துருதில்லைங்க ரொம்ப நம்ம தேசம் முழுக்க க்ஷேமம் அதனால ஆசையத்து ஹிமாச்சலவர்த்தினா சங்கல்பமே அவன் ஆசையத்து ஹிமாச்சலத்திலிருந்து ஆ சேத்து வரையிலும் உள்ள சாதுக்களுக்கு ஒரு குறவு இருக்கக்கூடாதுன்னு சங்கல்பம் இந்த லாபகந்தி ஹோமத்திலே அதனால சம்மேளனம் சம்மேளனம்னு ஆச்சாரியர்கள் எதுவும் மூணு நாளைக்கு இந்த திரண்டாத்துல கூத்தாடுறா போல கூத்தாடுறதுக்காக வச்சே கூத்துள்ளது இந்த ஹோமம் அங்க பண்ணணும் இந்த புண்ணியம் பண்ணணும் என்று அண்ணன் அவளுக்கு இப்படி ஏதாவது ஒரு ஹோமத்தை பண்ணி அந்த ஹோமம் ரெண்டு மூணு நாளைக்கு யாரோடனே ஒரு பெரிய லாட்டரி சீட்டு உடுந்துட்டு ஏன்னா மறுபடியும் என்ன பண்ணுவீங்க ஒரு பதினேழு ஐம்பதாயிரம் பேர்களை கொண்டு ஹோமம் பண்ண சொல்லுவான் அந்த பணத்துல இருந்து கிடைச்ச ஓகஸ்டுக்குள்ள தனியா ஒரு ஐம்பது ஏக்கரை வாங்கி ஒரு பெரிய பங்களாவை கட்டி அங்க தனியா ஒரு எலக்ட்ரிக் மிஷினை வச்சு அங்கே இடங்கள்லாம் கூட்ட குட்டுமுடியா பண்ணி காத்துக்கிட்டெல்லாம் தங்காத்திலே சகல வசதியும் பண்ணி அதில் ஈடு ஈடுபடுவார் கர்மோதயே கர்ம மிருத்யும் அந்த விஷயங்கள்லயே ஈடுபட்டு போயிட்டே இருப்பதாம் கர்மாக்களை பண்ணி பலங்கள் கிடைச்ச உடனே அந்த பலத்திலேயே அதிகளிடத்திலே பெரிய பங்களாவை கட்டி பத்திரியோட கூட அழகான இடங்கள்ல வசிப்பதில் ஈடுபட்டு இருந்து விடுவனாம் நதரந்தி மிருத்யும் மிருத்யுவாயில விழாமல் இருப்பதற்கு எத்தனை பண்ண மாட்டாராம் விஷயங்கள் பிடிச்சு இழுக்குமே தவிர்த்து ஆத்மஸ்வரூப சிந்தனம் பண்ணங்கிறேன் நம்ம ராதாம் ഭോഗയോഗേന ദേഹി ദേഹത്തെ ഞാൻ തെരഞ്ഞെന്തി സദ്രൂപമാണ് പരമാർത്ഥ പരമാർത്ഥമാണ് വസ്തുവെ അറിയാമൽ തവിപ്പനാമെങ്കിലും സമന്താത്തിനാൽ ദേവലോകത്തുക്കും மனுஷலோகத்துக்கு அலைஞ்சென்று பணியை தவிர்த்து பரமாத்மாவினிடத்துல கிட்டையே போக மாட்டாராம் ஆத்மசிந்தனமின்மையினால் இங்கேயா ஒரு நிமிஷம் பகவான் உள்ள பார்ப்பன பார்க்க முடியுமா விஷயங்கள்ல ஈடுபட்டவன் வடிகாலம் நாலு மணிக்கே சுட சுட இட்லி பார்த்து பேசாம உங்காய சாம்பாரா பண்ணி வச்சிருந்தா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் வடிகாலம் தர்ப்பணம் பண்ணுவோன்னா கடைக்குடியில போய் இட்லி தும்பனா சொல்லுங்க வாத்தியார் வந்தா உமக்கு தர வேண்டி தந்துடுறேன் நீரும் ஒன்னா வட்டி பலாரம் போகும் சொல்லுவான் இதோ அவா பித்திருக்களுக்கும் க்ஷேமம் இருந்தா அவரும் வெங்காய சாம்பார் சாப்பிடுவோம் நாளைக்கு சதர்த்தயோகானவகமாட்சமந்தாதி பிரவர்த்ததே கோகயோகேன தேஹி நல்ல புண்ணியகாலம் நாளைக்கு நல்ல தீர்த்தங்கள்ல போய் அவகாசஸ்தானம் நிறைய குளம் இருக்கு புதுக்கோட்டையில நதிக்கு போக முடியாதவா குளத்துலயா போய் இறங்கி பண்ணணும் நாளைக்கு இதெல்லாம் கிடைக்காது பெரிய புண்ணியம் எத்தனையோ பாபங்கள்லாம் நிவர்த்தியா இருக்கு ஜுரம் துருவேன் துருவேங்கிறாரு என்ன ஜுரம் வரவாது ஜுரத்தோட நீங்க மலையை ஸ்நானம் பண்ணிருக்காரு என்ன பண்ணிருக்காரு நிமிஷத்தை இருமிட்டு இருக்காரு மருந்து சாப்பிடறாரு சரியா போடுறது ஸ்நானம் பண்ணாம இருக்க கூடாது அவன் அப்படி சில பேர் கண்டு ஜுரம் வந்து விடுவது இது இருக்கா ஸ்நானம் பண்ணாமலே ஜுரம் வந்து விடுவ போறது பின்னாடி அதுக்கு என்ன பண்ண போக யோகம் இருக்கே விஷயங்கள்ல போய் அப்படி கண்ணால பாத்துட்டு தயாரா இட்லியே கற்பனை பண்ணுவனா இட்லி தும்பனா காபி வந்துட்டாரா சத்தியாவந்தனம் பண்ணுவா காபி குடிப்பனா அந்த இந்திரியத்துக்கு அதான் போக யோகம் யோகம்னா யோக சன்னகனோபாய தியான சங்கதி யுக்தி அது நேர கண்ணுக்கு புலப்பட முடியாது வந்துட்டாரா அது இழுக்குமே தவிர்த்து ஆத்ம சிந்தனம் பண்ணணும் பகவான பரிக்கணும் தோணவே தோணாதாம் யாருக்கு இந்நாள் தேகி இந்த தேகத்துல நான் நினைச்சிருக்கானே அவனுக்கு தேகாபிமானி புருஷா தேகத்தை நான் நினைச்சின்றவன் பகவான ஸ்மரிக்கவே மாட்டான் ஏகாதிரித்தனால ஆத்மாவசம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இது தெரிஞ்சுட்டாலே பெரிய ஒரு லாபம்னு இந்த மேல போட்டு இருக்கிற தேகத்தை நான்னாக்க இந்த மாலையும் நானா அது மேல இருந்து கடிக்கிற எறும்பு நானா அவன் மாலையில எறும்பு இருந்து வெட்டு வெட்டுக்கு கொடுக்குறது என்ன கோபமா இருக்கேன் அவன் நீனே வந்து ரெண்டு மாசம் இந்த ஊர்ல வந்து பாரதம் சொல்றி சிரமமா இருக்கே ராத்திரி பத்தரை மணி மட்டும் அது கடிக்கிறது என்ன தேகயோகேன போகயோகேன தேகி